نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من من شرور ومن سيئات يهده الله فلا مضل له ومن بھی فلا هادي له ونشهد حد لا بڑی حو الله وحده لا شريك له ونشهد چیز سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه العزيز ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام صدق الله العظيم அன்பான அல்லாஹின் நல்லதியார்களே சகோதரர்களே அல்லாஹு எங்களுடைய இரு உலக வாழ்க்கையின் வெற்றியை நலவுகளை அவனுடைய கட்டளைகளின்படி வாழ்வதில் வைத்திருக்கிறார் அல்லாஹுடைய ஏவர்கள் வாஜிபுகள் அல்லாஹினால் தடுக்கப்பட்டவைகள் ஹராம்கள் இவைகளை பேணி நடப்பதுதான் எங்களுடைய இருவுலக வாழ்க்கையின் சகலவிதமான நனவுகளும் வெற்றிகளும் உயர்வுகளும் தங்கியிருக்கின்றன ஈமான் உள்ளவர்கள் என்பதற்குரிய அடையாளமும் அதுவாகத்தான் இருக்கிறது அல்லாவுடைய கட்டளை ஏவல் விளக்கல் என்று ஒன்று இல்லாவிட்டால் ஈமான் உள்ளவர்களுக்கும் ஈமான் இல்லாதவர்களுக்கும் இடையில் வாழ்க்கையில் வித்தியாசத்தை பார்க்க முடியாது எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் வித்தியாசத்தை காட்டுவதும் அல்லாஹுடைய ஏவல் விளக்கல்கள் பற்றி வாழ்வதற்கான் தங்கியிருக்கிறது நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பாவை கடைபிடித்து அதில் அல்லா வைத்திருக்கக்கூடிய சகல விதமான நலவுகளையும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹும் அனைவருக்கும் சகுவாவுடைய வாழ்க்கையை நசீவாக்கி அல்வானாக அருமையான சகோதரர்களே சிறந்த ஒரு மாதத்தில் இருக்கிறோம் அதே போன்று அடுத்து வரக்கூடிய மாதமும் எங்களுடைய பன்னிரண்டு மாதங்களில் சிறந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்கிறது வருடத்தில் இறுதி மாதமாகவும் கடமைகளில் இறுதி கடமையை அல்லா வைத்திருக்கக்கூடிய அச்சுடைய மாதத்தை நாங்கள் அடைய போகின்றோம் எதிர்வரக்கூடிய மாதம் ஆறாம் தேதி எல்லா பகுதிகளிலும் இதை பார்க்கப்படும் திரை பார்த்ததில் இருந்து முடிவு செய்யப்படும் பத்தாவது நாள் பெருநாளுடைய தினம் ஒன்பதாவது நாள் அரப்பாவுடைய தினம் அரப்பாவுடைய நோன்பு நோட்பவர்கள் அந்த தினத்தை நாங்கள் அவதானித்து நோன்பு வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஆறாம் திகதி பிறை பார்க்கப்படும் அதற்கு பிறகு யாரெல்லாம் உறுதியா நீயத் செய்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த உலகையாவுக்குரிய பேணுதலை ஒழுக்கங்களை நாங்கள் உளமாக்களிடத்திலே அணுகி கேட்டு என்னென்ன ஒழுக்கங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் நான் உலகியாவுடைய நிகழ்ச்சி செய்திருக்கிறேன் என்று விளங்கி நாங்கள் அந்த ஒழுக்கங்களை பேணுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் உலகியாவுடைய இபாதத் என்பது மிகவும் பிரதானமான ஒரு இபாதத்தாக இருக்கிறது இது அறுப்போடு சம்பந்தப்பட்ட குறிபாதத்தாக இருக்கிறது சொல்லுவது நோன்பு பிடிப்பது ஜக்கா கொடுப்பது அச் செய்வது குரான் திலாவச் செய்வது இது போன்ற இபாதத்துகளை போன்று இபாதத்துகளில் ஒரு வகையான இபாதத்து தான் இந்த உயிர்களை அறுப்பதையும் அல்லா இபாதத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார் இந்த இபாதத்தை நாங்கள் நினைக்கக்கூடாது முஸ்லீம்களாகிய நாங்கள் மாத்திரம்தான் இந்த காலத்தை செய்து வருகிறோம் என்று இல்லை அல்லாஹு தாலா குரான் சொல்லும் பொழுது வலி குள்ளி உம்மத்தின் ஜாலினா மன்சன் குருசுல்லா அலாமா ரசகவும் அண்ணாம் உலகில் தோன்றிய ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாங்கள் இந்த ஆடு மாடு ஒட்டகங்களில் மறுத்து அல்லாவுக்காக வேண்டி அந்த உயிரை நீக்கி அறுத்து இவாதம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத்துடைய முறையை நாங்கள் கண்டு தொட்டு ஒவ்வொரு உம்மத்திற்கும் இந்த விவாதத்தை கொடுத்திருக்கிறோம் என்று குரான் சொல்கிறது இன்னும் நாங்கள் சிந்திக்க போனால் இந்த அறுப்பு இபாதத் புகசையாவுடைய இபாதத் என்று சொல்கிறோம் இந்த அறுப்பு சம்பந்தப்பட்ட இபாதத் இருக்கிறதே இது நபிசல்லாஹு அலை வசல்லமுடைய காலத்திலும் அதற்கு முன்னால் வந்த காலங்களிலும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் வாழ்க்கையில் கவனமாக கடைபிடித்து வந்தது ஒரு வணக்கமாக இருக்கிறது நபி அவர்களுடைய காலத்தில் கூட உங்களுக்கு தெரியும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கற்கள் வைத்திருந்தார்கள் அந்த கற்கள் மிருகங்களை அறுப்பதற்காக வேண்டியே வைத்திருந்தார்கள் தெய்வங்களுக்காக அவருடைய கடவுள்களுக்காக நேர்ச்சை செய்து அந்த பக்தர்களை கொண்டு அறுப்பார்கள் இது முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே சிலைகளை வழங்கிக் கொண்டிருந்த மக்களிடத்திலே ஈசா அலை இஸ்லாம் அவர்களை அல்லா என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த வீரத்திலே உதய் அலை இஸ்லாம் அவர்களை அல்லா என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த மக்களிடத்திலே நெருப்பு வழங்கிக் கொண்டிருந்தவர்களிடம் இவ்வாறு எல்லா அமைப்புல உள்ளவர்களிடமும் அறுப்பு என்கிற இபாதத்து என்று ஒன்று இருந்திருக்கிறது இது இன்று மாத்திரம் எங்களுக்கு மாத்திரம் பிறந்த ஒரு புதியதொரு இபாதத்தொண்டு அல்ல இது அல்லா இந்த இபாதத்தை சிறந்த ஒரு நோக்கத்தை வைத்துதான் படித்திருக்கிறார் அது என்ன நோக்கம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் உயிர்களோடு அன்புள்ளவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் அது மனிதன் என்றால் பொதுவாக உயிரினங்களோடு இரக்கம் உள்ளவனாக இருப்பான் இரக்க சிந்தையுள்ளவனாகத்தான் இருப்பான் இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது மிருகங்களை பட்டியல் போடக்கூடாது பாகத்தில் போடக்கூடாது அவைகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று ஹதீஸ்களில் பல தலைப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது மிருகங்களோடு அன்பு இரக்கம் இருப்பது என்பது மனித சுபாவத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் அது ஏனென்றால் அது ஒரு உயிர் அபிசல்லாஹ் அலைவசனுடைய காலத்தில் ஒரு ஒத்தகம் அன்னாரிடம் வந்து அது தனது எஜமானை பற்றி முறைப்பாடு செய்தது என்னுடைய எஜமான் என்னிடத்தில் வேலை வாங்குகிறான் ஆனால் உண்ண தருவதில்லை சரியாக சாப்பாடு கொடுப்பதில்லை ரொம்ப சிரமப்படுத்துகிறார் என்று முறைப்பாடு செய்தது அப்பொழுது நபியவர்கள் சட்டமிட்டு சொன்னார்கள் இந்த புத்தகத்துக்கு சொன்னதாரர் யார் முத்தாஹிபஹாது அவரை அழைத்து சொன்னார்கள் இந்த ஒத்தகம் உங்களை பற்றி முறைப்பாடு செய்கிறது நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க இல்லையா அதிகமான வேலை வாங்குறீங்க என்று சொல்லி வைத்து சொன்னார்கள் இத்தகுல்வாக சிஹாரிகின் இந்த கைபேசியிலா மிருகங்கள் இந்த மிருகங்களுடைய விடயத்தில் தன்னுடைய பசியை வாய் திறந்து சொல்ல முடியாது தாகத்தை வாயை திறந்து சொல்ல முடியாது உங்களுக்கு விளங்கக்கூடிய பாசையில் அதுக்கு சொல்ல முடியாது இந்த மிருகங்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி அவர்கள் மக்களை அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படியாக சொல்லி இந்த மிருகங்களுடைய முக்கியத்துவத்தை அதுக்கு மழை கொடுத்தாமல் அதுக்கு நாங்கள் எவ்வளவு இலக்கம் காட்ட வேண்டும் என்பதை சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் புத்தகத்தின் மேல் அமர்ந்து கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் பேசிக் கொண்டிருந்தார் அதையும் தடை செய்தார்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த மிருகங்களை மின்னர் மேடைகள் போன்று ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அது பயணம் செய்வதற்கு பாருங்கள் மின்னர் மேடைகள் போன்று அதுக்கு சிரமம் கொடுத்தாதீர்கள் இன்னும் ஒரு இடத்தில் சொன்னார்கள் நீங்கள் இந்த ஒட்டகங்கள் பயணம் செய்யும் பொழுது புற்பூண்டுகள் அல்பச்சைகள் நிறைந்த பகுதியால் பயணம் செய்யும் பொழுது அந்த மிருகங்களுக்குரிய ஹக்கையும் கொடுங்கள் அது உங்களோட வாகனம் நீங்கள் ஏறி செல்லக்கூடிய ஒரு வாகனம் அது போகக்கூடிய வழியில் புற்பூண்டுகள் பணம் செடி கொடிகள் இருக்கின்றன அந்த மிருகத்துக்குரிய ஹக்கை கொடுங்கள் இது உங்களுடைய கடமை இதேபோல் நீங்கள் காலை வளர்த்தி வெயிலில் செல்லும் பொழுது வேகமாக சென்று விடுங்கள் ஏனென்றால் வெயிலில் நீங்கள் மெதுவாக செல்லும் பொழுது அந்த மிருகத்துக்கு டயர் ஏற்படும் கஷ்டம் ஏற்படும் சிரமம் ஏற்படும் உங்களுக்கு உரிய பலனை அதை கொண்டு வாங்க முடியாது இதே போல் புட்பொழுதுகள் நிறைந்த பகுதியாக செல்லும் பொழுது நீங்கள் அவசரமாக போனால் அது சாப்பிடுறதுக்கு வசதி இல்லாமல் போயிடும் இந்த அளவுக்கு ரசூலுல்லாய் செல்லல்லாக அலைவு செல்லும் அவர்கள் மிருகங்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்தியிருக்கிறார் மேலும் சொன்னாலும் நீங்கள் அறுப்பதா இருந்தாலும் அது அழகிய முறையை கையாளுங்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அன்பானவர்களே மிருகங்களோட பாசம் அன்பு என்பது இஸ்லாத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒன்று மட்டுமல்ல எல்லா மதத்தில் உள்ளவர்களும் இந்த மிருகம் மீது அன்புள்ளவர்கள் இறக்கம் ஏனென்றால் அது ஒரு உயிர் ஹதீசு சொன்னார்கள் ஒரு பெண்மணி ஆடு மாடு ஒட்டகம் அல்ல ஒரு பூனை குட்டி ஒரு அரசு சாப்பிட முடியாது ஒரு பூனை குட்டிக்கு சாப்பாடு கொடுக்காது கட்டி வைத்ததினால் அந்த பெண்மணியை அல்லா நரகம் அனுப்பினார் என்றும் நபி சொல்லா அலைவசனம் சொல்லி வைத்தார் இந்த மிருகங்களுக்கு பதவி கொடுப்பது சிரமம் கொடுப்பது என்பதை இஸ்லாம் எவ்வளவு தடை செய்கிறது தடை செய்து வைத்திருக்கிறது எனவேதான் மிருகங்கள் மீது அன்பு வைப்பதும் அதுக்கு பதை கொடுக்காமல் இருப்பதும் இஸ்லாத்திலே காட்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு பாடம் இது ஆனால் அறுப்பு என்ற ஒரு விவாதத்தை அல்லா நமக்கு ஏன் கொடுத்தார் அதை சிந்திக்க வேண்டும் அது ஏன் கொடுத்தார் என்றால் உயிர்கள் மீது அன்பு மனிதர்களுக்கு இருக்கிறது நான் சோதிக்க போகிறேன் உங்களுக்கு உயிர்கள் மீது அன்பு அதிகமாக இருக்கிறதா என்னுடைய கட்டளையின் மீது அன்பு அதிகமாக இருக்கிறதா நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மிருகத்தை அருங்கள் என்னுடைய உயிரை அருங்கள் என்று நான் சொல்கிறேன் என்னுடைய கட்டளையை நீங்கள் மதிக்கிறீர்களா இந்த மிருகங்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தையும் அன்பையும் நீங்கள் மதிக்கிறீர்களா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி ஒரு ஹதீஸை சொன்னார்கள் ஒரு மனிதன் பூர்த்தியான ஒரு ஈமான் உள்ள மனிதனாக மாற முடியாது எதுவரையனில் அந்த மனிதனிடத்திலே அல்லா மிகவும் விருப்பத்துக்குரியவனாக ஆகும் வரை அல்லாஹுடைய கட்டளையே என்னுடைய உள்ளத்தில் மிகைத்து அன்புள்ளதாக இருக்க வேண்டும் அது என்னுடைய தந்தைக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி என்னுடைய தாய் பெற்றெடுத்த தாய்க்கு மாற்றமாக இருந்தாலும் சரி நீதம் நியாயம் அல்லாவுடைய கட்டளைகள் இவைகளுக்கு முன்னால் அது தாயோ தந்தையோ அந்த மிருகங்களோ உயிரோ அதை மதிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை அல்லாவுடைய கட்டளையின் மீது அன்பு கூடி இருக்க வேண்டும் அதிகம் இருக்க வேண்டும் இதை பார்ப்பதே இந்த அறுப்பு என்ற இவாதத்தின் மூலமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய ஒரு சோதனையாக இருக்கிறது அன்பானவர்களே இப்பொழுது நாம சிந்திக்க வேண்டும் இந்த ஈமான் இல்லாத மக்கள் மாற்று மதத்தவர்கள் ஏன் இந்த மிருகத்தின் மீது இவ்வளவு அன்பு வைத்து அவர்களை அறுக்கக்கூடாது என்று தடை செய்கிறார்கள் என்று சிந்திக்கலாம் சிந்திப்பது நியாயம்தான் அவர்கள் சொல்வது நியாயம்தான் ஏனென்றால் எங்களுக்கு அவர்களுக்கு அன்பு இருக்கிறது போல எங்களுக்கும் அன்பு இருக்கிறது இஸ்லாம் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறது அதுக்கு கட்டளை இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய ஏவல் அல்லாவுடைய விளக்கல் என்ற ஒரு கட்டளை எங்களுக்கு நிகழ்த்திருக்கிறது எனவே அந்த நிகழ்த்த கட்டளையை நாங்கள் செய்ய போகிறோம் அவர்களுக்கு அப்படியான ஒரு நிலை இல்லை அதனால் அவர்களுக்கு நிகழ்த்திருப்பது மிருகங்கள் மீது அன்பும் மிருகங்கள் மீதும் பாசமும் மாத்திரமே நிகழ்த்திருக்கிறது எங்களிடத்தில் அதை இரவு ஒன்று நிகழ்த்திருக்கிறது அல்லாவுடைய கட்டளை எனவே நாங்கள் இந்த அறுப்பு என்கிற இமாதத்தை செய்வது ஹஜ்ஜுடைய மாதத்தில் மிக பிரதானமான சுண்ணத்தாக இருக்கிறது இது வாஜி என்று சொல்லப்பட்டிருக்கிறது வருகிறது மண் வஜத சொன்னார்கள் யார் ஒழுகியா கொடுப்பதற்கு வசதி இருந்தும் புழுகியா கொடுக்கிற நீயத் இல்லையோ அப்படியானவர்கள் திருநாள் தொழுகைக்கு எங்களுடைய முசல்லாவுக்கு வர வேண்டாம் என்றார் முசல்லாவுக்கு நீங்கள் வரக்கூடாது வர வேண்டாம் இந்த அளவுக்கு உலகையாவுடைய விவாதத்தை நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அவசியப்படுத்திருப்பார் இது சுண்ணத் என்ற பேர் இருந்தாலும் மிகவும் கட்டாயமான சில இடத்துல வாஜிப் என்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு சுண்ணத்தாக இருக்கு எனவே நாங்கள் இந்த உலகையாவுடைய மாதத்தை செய்வதற்கு ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட வேண்டும் இது பிள்ளைகள் எங்களை பார்த்து படிக்க வேண்டும் இந்த விவாதத்தை இப்படி ஒரு இபாதத்து இருக்கிறது என்று மறைந்துவிடக் கூடாது இந்த ஷியார் இந்த அடையாளம் சின்னம் இது இல்லாமலாக போகக்கூடாது அல்லா குரானில் இந்த அறுப்புக்கு பேர் வைத்திருக்கிறான் ஷாய் இந்த ஆடு மாடு ஒட்டகங்களை அறுப்பதை நான் இஸ்லாமிய சின்னங்களில் ஒரு சின்னமாக ஆக்கியிருக்கின்றேன் இது இல்லாமல் போவது இஸ்லாத்துடைய மிக பிரதானமான ஒரு சின்னம் இல்லாமல் போவதாகும் எனவே இதை செய்வது யார் ஈமான் கொண்டவர்கள் உள்ளவர்கள் அவர்கள் அனைவரும் இந்த உலகையாவுடைய பாதத்தை செய்தே ஆக வேண்டும் அதுக்கு சிறப்பையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் உதகையா கொடுக்கும் பொழுது அந்த உதகையாவுடைய ரத்த சொத்து கீழே வருவதற்கு முன்னால் அவனுடைய பாவங்கள் எல்லாமே மதிக்கப்பட்டு போகின்றது அது மட்டுமல்ல மறுமையினாலேயும் அந்த மிருகத்தினுடைய கால் குழம்புகளும் அவனுடைய தோல் இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரப்பட்டு அவைகள் மீதானிலே போட்டு நிறுத்தப்படும் என்றும் அபிசல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறார்கள் எனவே மிக சிறப்பான பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்துக்கும் அளவுக்கு பாவம் இருந்தால் ஒவ்வொரு ரோமத்துடைய அளவுக்கு நல்லா பாவங்களை மன்னிக்கின்றார் என்ற வந்திருக்கிறது அந்த மாடு அந்த ஆடு அந்த ஒட்டகம் அவருடைய உடம்புல எவ்வளவு உயிர் ரோமம் இருக்கிறது முடி இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மை அந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது உயர்வு அன்பானவர்களே நாங்கள் இந்த குறுகிய உள்ள இந்த விவாதத்தை அது பெருநாளுடைய தினம் பெருநாள் சொல்வதற்கு பிறகு அதுக்கு பிறகு மூன்று நாட்கள் மொத்தமாக நான்கு நாட்கள் அது உலகையா கொடுக்கப்பட வேண்டிய நாட்கள் தான் அந்த நாட்களுக்குள் ஒரு ஒரு மனிதன் இந்த உலகையாவுடைய விவாதத்தை அவன் நிறைவேற்றி ஆக வேண்டும் நிறைவேற்றிவிட வேண்டும் அதுக்கு பிறகு எவ்வளவு வார்த்தை கொடுத்தாலும் அந்த உதவியாவது சிறப்பு அவனுக்கு கிடைக்க போவதில்லை அந்த குறுகிய காலத்துக்குள் அந்த விவாதத்தை நாங்கள் எல்லோரும் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அரிசலாக அலைவசனுடைய காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆறு கொடுத்திருக்கிறார்கள் இதுவே ஒரு சுண்ணத்தாக இருந்து வந்திருக்கிறது ஒரு குடும்பத்திற்கு ஒரு கணவன் மனைவி அவருக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் வச்சுக்கொள்வோம் ஒரு மூணு நாலு குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த கணவன் மனைவி குழந்தைகள் எல்லோருக்கும் ஒரு ஆடு கொடுப்பது என்பதுதான் அந்த காலத்தில் இருந்து வரக்கூடிய சுண்ணத்தான நடைமுறையாக இருக்கிறது இது சுண்ண கிபாயா என்று சொல்லப்படும் சுண்ணத்தில் ஆயின் அல்ல சுண்ணத்தில் ஆயின் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் சித்ராவுடைய ஜக்காத் அது பரவ ஆயின் அது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பதிலாக ஜக்காத் கொடுக்க வேண்டும் கணவன் மனைவி அஞ்சு பிள்ளைகளா எல்லாம் ஏழு பேருக்குரிய பிச்சனா ஜக்கா கொடுக்க வேண்டும் அந்த ஒரு பிள்ளை பிறந்தால் அதுக்கும் கொடுக்க வேண்டும் ஆனால் உருகியா இருக்கிறது அப்படி இல்லை உருகியா சுண்ணத்தில் ஆயின் அல்ல இது சுண்ணத்துக்கு சாயா சுண்ணத்துக்கு சாயா என்றால ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு பதிலாக ஒரு ஆடு அந்த ஒரு ஆட்டை கொடுத்தால் அந்த மூணு குடும்பமும் அந்த உருகியாவுடைய விவாதத்தை நிறைவேற்றியவர்களாக அவர்கள் கணிக்கப்படுவார்கள் அதே நேரத்தில் ஒரு ஆடு கொடுப்பதற்கு வசதி இல்லை இன்னும் வழிகாட்டலை நபி அவர்கள் தந்திருக்கிறார்கள் ஆனால் அல் இஸ்துராக் இஸ்துராக் என்கிறது கூட்டு கூட்டாக சேர்ந்து அந்த உலகியாவுடைய பாதத்தை நிறைவேற்றும் பொழுது இன்னும் இலகுவாகிறது ஒரு ஆட்டை கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறது எனக்கு எங்க ஒரு ஆடு கொடுக்கிறதுக்கு வசதி இல்லையே இது ஒரு சுண்ணத்து குடும்பத்துக்குரிய ஒரு சுண்ணத் இது என்று சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் சற்று அவர்கள் தன்னுடைய செலவுக்கு தக்கவாறு ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்ந்து அவர்கள் உங்கியாவுடைய ஒரு பங்கு சேர்ந்து கொள்ளலாம் நாற்பத்தொன்பது ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள சாதாரணமான நீங்க மாடு தாராளமாக வாங்கலாம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒரு மாட்டை வாங்குறது அதுல ஏழு பேரும் வரக்கூடிய வரக்கூடிய பணத்தை பிரிச்சு கொள்வது ஏழு எட்டாயிரம் ரூபாய்க்குள்ள ஒருவர் ஒரு உருகியாவை கொடுப்பதற்குரிய ஒரு நிலைமையை அடைகிறார் ஆடு எனும் பொழுது அது பதினெட்டாயிரம் பதினையாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் இப்படி போகும் ஒரு ஆடு கொடுத்திருந்தாலும் ஆனா ஒரு மாட்டிலே பங்குல சேர்ந்து ஒரு பங்குல சேர்ந்தால் ஒரு ஆடு கொடுக்கிறது மாறிதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு மாட்டில் ஒரு பங்குல சேர்ந்தாரே ஆனால் அவர் அந்த முழு குடும்பத்துக்கும் அவர் உலகையாவுடைய விமானத்தை செய்த நன்மையை அவர் பெற்றுக் கொள்கிறார் அன்பான அல்லாஹ் நெல்லடியார்களே ஏற்கனவே சொன்னது போல இந்த உதகையா ஒரு இபாத் இருக்கிறதை அறுப்போடு சம்பந்தப்பட்டதினால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் வரக்கூடிய இஷ்யூஸ்கள் அதுக்குரிய மக்களால் வரக்கூடிய கேள்விகள் பலது இதுக்காகவே நாங்கள் இந்த வாதத்தை மிகவும் சூசகமாகவும் மிகவும் நுணுக்கமாகவும் இந்த சின்னம் இஸ்லாமிய சின்னம் இல்லாமல் போய்விடக் கூடாது என்ற ஒரு சிந்தனையோடும் இதை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடும் இதை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் முற்பட வேண்டும் ஏதோ இந்த அடிப்படையில் ஒவ்வொரு மசிதிகளையும் பல மசிதிகள் பல இடங்களில் ஒன்று சேர்ந்து மசித் வாரியாக அவர்கள் பணங்களை சேர்த்து இவ்வாறு கூட்டு எழுகியா என்ற பெயரில் அவர்கள் ஒரு இலகுவான ஒரு அமைப்பை செய்து வந்திருக்கிறார்கள் இந்த மசிதில் அலமதுல்லா அந்த அமைப்பை செய்திருக்கிறார்கள் இருபது ஏழாயிரம் ரூபாய் இருந்தால் அவர் கூட்டு ஒழுகியாவில் சேர்ந்து அந்த சுண்ணத்தை அவரது குடும்பத்துக்கு சார்பாக அவர் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வசதி இருக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் நலிவிடாது இதனை நாங்கள் கூட்டாக சேர்ந்து நாங்களும் அந்த சுண்ணத்தை நிறைவேற்றியவர்களாக ஆகுவதற்கு முயற்சிக்க வேண்டும் இதே போல் இந்த உலகியாரை கொடுக்கும் பொழுது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த கடமையை இந்த இவ்வாதத்தை செய்யும் பொழுது இதற்கு பின்னால் நாங்கள் செய்யக்கூடிய விதங்களை பார்த்து மிருகத்துக்கு போடக்கூடிய பதையை பார்த்து அல்லது வியாபாரிகள் அந்த மிருகத்தை எடுத்து வரக்கூடிய முறைகளோ சிரமமான விஷயங்கள் அல்லது இவைகள் இந்த மிருகங்களோ நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இவைகளை பார்த்து இதற்கு பின்னால் நாட்டில் தடைகள் வராமல் இருப்பதற்கு நாங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் நிலைமைகள் உங்களுக்கு தெரியும் சொல்லித்தான் ஆக வேண்டும் இல்லை எனவே அன்பான சகோதரர்களே இது தனியா ஒவ்வொருத்தரும் உறுதியாக கொடுக்கக்கூடியவர்கள் அதுக்குரிய சுவாமித்துகளை எடுத்து முறையாக சட்டங்களை பேணி அந்த உலகியா ஒரு விவாதத்தை செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஒருவர் செய்யக்கூடிய அந்த குற்றத்தினால் நாட்டிலே அதுக்குரிய தலைவர் என்றிருந்தால் விலகிக் கொள்ள வேண்டும் அந்த ஒருவர் இதற்கு பின்னால் அந்த விவாதத்தை செய்வதற்கு தடை ஏற்பட்டால் அவ்வளவு பாவங்களையும் அவர் சுமந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை அவருக்கு ஏற்படும் எனவே நாங்கள் மாற்று மதத்தவர்களுடைய அவருடைய கவனத்தை அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் தீண்டாது அதை தோண்டிவிடாது மிக நல்ல முறையில் அதுக்குரிய கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ரசூலுல்லாய் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் இபாதத்துகளாக இருந்தாலும் கூட பிரதானமாக எங்களுடைய எந்த இபாதத்தும் நாட்டு மதத்தவர்களை தூசிக்கக்கூடிய முறையிலோ அல்லது தூண்டக்கூடிய முறையிலோ அது உள்ளங்களை தீண்டக்கூடிய முறையிலும் எங்களுடைய எந்த இசாரத்தும் இல்லை அது அமையக்கூடாது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது மக்காவுடைய காலத்தில் ஹரிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சத்தமிட்டு குரான் உருவார்கள் சத்தமிட்டு மக்களுக்கு கேட்கறதுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கேட்கறதுக்கு சத்தமிட்டு ஓதுவார்கள் இதை பார்த்து காப்பீர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இதை பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார்கள் மட்டுமல்ல அவர்கள் கோபப்பட்டார் உடனே அல்லாஹு தாரா அபிசல்லாஹு அலைவசலம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் ரவியாவலே சட்டம் போட்டுங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் அல்லது சொல்லிருச்சு அல்ல ஒரு ஒழுக்குமுறையை கற்றுக்கின்றான் வலா தஜ்ஹர் சலாதி வலா துஹாஃபித் பிஹா ஒத்தகி பைனதாலிக்கு சபீரா அபியாவர்களே குப்பார்களுக்கு கேட்கிற அளவுக்கு சட்டம் தோலாதீங்க உங்களை தோழர்களுக்கு கேட்காத அளவுக்கு மெதுவாகவும் ஓடாதீங்க அது நிலைய செய்யாது அவனும் கேட்டா போதும் மற்றவர்கள் உள்ளங்களுக்கு கேட்டு அவருடைய காலில் விழுந்து அவர்கள் சிரமப்படுறது அவருடைய உள்ளங்கள் தீண்டக்கூடிய தூண்டக்கூடிய முறையில் ஒரு ஓதனை கூட நீங்க வச்சு கொள்ளக்கூடாது என்று அல்லா நபி அவர்களுக்கு ஒரு ஒழுக்க முறையை கற்றுக் கொடுக்கும் இன்னும் பார்த்தால் சிலைகள் நபி அவர்கள் வந்ததே சிலை வணக்கத்தை இல்லாமல் ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டி ஓர் இறை வணக்கத்தை உலகத்தில் நிலைநாட்டுவது போன்றது சிற்க் என்பது பெரும்பாவம் இதை இல்லாமலாக்க வேண்டும் என்று முயற்சி நபர்கள் செய்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது சிலைகளுக்கு ஏச வேண்டாம் என்று சொல்வது நியாயமா சிலை வணக்கத்தை இல்லாமலாக்கணும் என்று முயற்சிக்கிறான் நபி அவங்க மக்காவுல மத்திரங்கள்ல வந்ததே அதுக்குதான் சிலைகளுக்கு ஏசவானம் என்று சொல்வது நியாயமா ஆனால் அன்பான சகோதரர்களே ஒரு ஆணுடைய ஒரு வசனம் சொல்கிறது வலா தசுப்புள்ளவின் தோணம் இந்தூன் இல்லா நீங்கள் அபியாவர்களே சகாபாக்களே அல்லா அல்லாதவைகளை யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அவைகளுக்கு ஏற்றாதீர்கள் ஏன் அவைகள் பாத்தில் அவைகள் பிழையானது உண்மையானவைகள் அல்ல அவைகள் ஏன் ஏசக்கூடாது ஏசுகிறது ஒரு இபாதத் என்று கூட சொல்லலாமே அல்லா வாழ ஏசாதீர்கள் ஏன் ஏசக்கூடாது ஏசக்கூடாத காரணம் வேற அல்லா சொல்றார் காரணம் என்ன நீங்க அதுக்கு ஏற்றுறதுனால என்ன நடக்க போகுது அல்லாவுக்கு நீங்க ஏற்றி வாங்கி கொடுக்க போறீங்க அல்லாவுக்கு ஏற்றி வாங்கி கொடுக்க போறீங்க அல்லா உண்மையானவன் சிலைகள் பொய்யானவைகள் எனவே நீங்க பொய்யான ஒன்றுக்கு ஏசி உண்மையான அல்லாவுக்கு ஏசி வாங்கி கொடுக்க போறீங்களே எனவே அல்லாவுக்கு ஏசி வாங்கி கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி அந்த சிலைகளுக்கு மேசாங்க இந்த ஆயத்தை வச்சு உளமாக்கல் கட்சியுடைய இமாம்கள் எழுதுகிறார்கள் முஸ்லீம்களுடைய எந்த நடவடிக்கையும் அது தொழுகையா இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு இபாதத்தாக இருக்கட்டும் அடுப்பா இருக்கட்டும் இஸ்லாத்தை கொச்சப்படுத்தக்கூடிய முறையில் இஸ்லாத்துக்கு ஏற்று வாங்கக்கூடிய முறையில் அல்லாவுக்கு ஏற்றக்கூடிய முறையை உண்டாக்கும் வகை ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடு அமையக்கூடாது அல்லாவுக்கு வாங்க கொடுக்கக்கூடாது என்று இஸ்லாம் தடை செய்கிறது கடுமையான சகோதரர்களே நாங்கள் இதை கருத்தில் கொண்டு நாங்கள் மாற்று மதத்தோடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் கவனமாக அதை நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களுடைய விவாதத்தை முறையாக அழகிய முறையில் சிறந்த முறையில் துப்பையான முறையில் பதைகள் இல்லாமல் நாங்கள் இஸ்லாம் காட்டக்கூடிய அழகிய நடைமுறையில் இந்த விவாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் இல்லை என்றிருந்தால் இதில் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளினால் அதுக்கு பிறகு பெரும் பெரும் பாவங்களை நாங்கள் சுமந்து கொள்ள வேண்டியதோர் நிலை ஏற்படுகிறது தொழுகையாக இருந்தாலும் அப்படித்தான் இஸ்லாம் சொல்றது ஹதி சொல்கிறது நீங்கள் சொல்லக்கூடாது என்றுள்ள சில இடங்கள் சொல்லக்கூடாது அதில் ஒரு இடம்தான் மக்கள் போக வரக்கூடிய பாதைகள் பாதையாற்று தரு பாதைகளில் சொல்லாதீர்கள் பாதைகளில் சொல்லாதீர்கள் ஏன் தொழுகிற பிரிவாதம் நாம இன்னும் யோசிக்கலாம் இன்று மாற்று மதத்தவர்கள் அது கிறிஸ்தவர்களா இருக்கலாம் பௌத்தர்களா இருக்கலாம் இந்துக்களா இருக்கலாம் இன்று அவங்களுடைய வணக்க வழிபாடு எல்லாம் ரோட்ட தானே இருக்குது ரோட்டை மூடிடுறாங்க அது போலீஸ் எல்லாம் போட்டுடுறாங்க அவங்களை மூடி வணக்கம் எல்லாம் ரோட்ட போடுறாங்க எங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கிறது நாங்களும் சேர்த்தாங்க எங்களுக்கு ரைட் இல்லையா எங்களோட மார்க்கம் உண்மையானது நாங்களும் ஸ்ரீலங்கன் எங்களுக்கும் ரைட் இருக்கிறது நாங்களும் ரோட்டை மூடுவோம் நாங்கள் அதை செய்வோம் அதை கொண்டு போவோம் அன்பானவர்களே ஒன்றே விதை கொள்ள வேண்டும் எங்களுடைய தீன் மாற்று மதத்தவர்களை பின்பற்றியதாக இல்லை எங்களுக்கு அல்லாஹ் காட்டியது மாற்று மதத்தவர்கள் பிழையாக செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நாங்களும் அப்படித்தான் செய்யணும் எங்களுக்கு கட்சி இல்லையா எங்களுக்கு இது இல்லையா நான் ரோஷம் இல்லையா என்கிறதல்ல தீன் எங்களுக்கு தீன் ஒரு வழி காட்டுகிறது அவங்க மக்கள் அவங்களோட பாதைகளில் அவர்களுடைய இபாதத்துகளை செய்து சிரமம் கொடுக்கிறார்களா இஸ்லாம் சொல்கிறது பாதையில் சொல்லாதீர்கள் போறவார ஓட்டத்திலாதீங்க ஏன் மக்களுக்கு இடைஞ்சல் போறவார மக்களுக்கு இடைஞ்சல் இருக்கிறது இடைஞ்சல் கொடுக்கிறதை இஸ்லாம் தடை செய்கிறது எல்லா வழிகளில் அது அடுத்தூடாக இருக்கலாம் நாம வாகனங்களை பார்க் பண்றதாக இருக்கலாம் அல்லது தொழுகையாக இருக்கலாம் இவர் எந்த ஒரு விஷயமும் ஒரு முஸ்லிமுடைய செயல் மற்றவர்களுடைய மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய முறையில் தீங்கு ஏற்படக்கூடிய முறையில் இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை எனவே அன்பானவர்களே இந்த புனிதமான மாதம் வருகிறது இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இப்பாடத்தான் கூட சொல்லப்பட்டது இந்த இப்பாடத்தை முறையோடு நாங்கள் செய்வதற்கு எல்லோரும் முயற்சிப்போமாக வல்லவா நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி செய்திருவாராக யாவா பாவலை மன்னித்தல்வாயாக எங்களுடைய குற்றம் குறைகள் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து மறை செல்வாயாக சுருக்கவாசலாக ஆக்கிடுவாயாக எங்களுடைய செயல்களை சீர் செய்திடுவாயாக யார் எங்களுக்கு வழிகாட்டிடுவாயாக இஸ்லாமுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக யாரெல்லாம் திட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த திட்டங்களை அவர்களுக்கு பாதகமாக்கிடுவாயாக யாரெல்லாம் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி எழுவாயாக ஆமீன் யாரபல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil பயான் டாட் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்